அவ்வாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன ஒரு பரிசுத்தமான ஒரு தீன வழங்கி அல்லாஹாக்கு ஆலா ஒவ்வொரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னென்னா அவன் இந்த தீனின் பிரகாரம் வாழ்வதன் மூலமாக உலகத்திலேயும் அவன் சந்தோஷமாக வாழணும் அதே மாதிரி மௌத்துக்கு பின்னால நிரந்தரமான வாழ்க்கையிலையும் அவன் நிரந்தரமான நிம்மதி சந்தோஷம் கண்ணியத்தை அடைய வேண்டும் என்பது அல்லாஹாக்கு சுபகானகும் வச்சால எதிர்பார்க்கிறான் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தீனை விட்டும் தூரமாகுவானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நிலைமைகள் சோதனைகள் அவருடைய மானத்துக்கு கேவலமும் உண்டாக உண்டாகக்கூடிய நிலைப்பாடுகள் உண்டாகும் எனவே தீனின் மூலமாக அல்லாஹாக்கு சுபகாதால எதிர்பார்க்கிறது என்னென்றா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மனிதர்கள் சந்தோஷமாக வாழணும் என்பதை தவிர இந்த தீனின் மூலமாக அல்லாஹ் மக்களுக்கு கஷ்டம் சிரமம் உண்டாகிறது அல்லாவுடைய நோக்கம் அல்ல ஆனா ஒரு கம்யூனிட்டி ஒரு முஸ்லீம் உம்மா என்று வரக்கூடிய நேரத்தில் நாம ஒவ்வொருத்தரும் விலகி கொள்ளணும் ரபுல் ஆலமி உம்மத் என்ற அமைப்புல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வச்சிருக்கிறார் உம்மத்துல நிச்சயமாக நிலைமைகள் மாறக்கூடிய நேரத்துல பசாத் பித்னா பாவங்கள் பரவலான அமைப்புல நடக்கலாம் ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உண்மத் என்ற அமைப்புல ரபுல் ஆலமின் எங்களுக்கு ஒரு பொறுப்பொன்ன தந்திருக்கிறான் உம்மத்துல பசாத் பித்னா பாவங்கள் எதன் காரணமாக உண்டாகதோ அந்த பசாத் பித்னா பாவங்கள் உண்டாகக்கூடிய ரூட் கோஸ் என்ன காரணம் என்றதை சரியான முறையில கவனம் செலுத்தி அந்த காரணத்தை சரியான அமைப்புல அடையாளம் கண்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது இருக்குது இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குறிப்பாக இந்த வருடங்கள் இந்த வருஷம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருடங்கள் பொதுவாகவே முஸ்லிம் உம்மா பத்தி பேசப்படுறது என்னென்னா வல்லாம் உண்மையான விஷயம் தான் நாங்க யாருமே அது பொய் என்று சொல்லல எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் எந்த தவறு எடுத்து பார்த்தாலும் அந்த விடயங்கள்ல முஸ்லிம் உம்மத்து தான் எங்கட கம்யூனிட்டி தான் முன்னு திரிக்குது என்பதாக சொல்லப்படும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னால பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போனோம் அந்த பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போயிட்டு பாஸ்போர்ட்டை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரர் செல்றார் ஹசரத் நான் வேலை செய்யறது விசாவுடைய செக்ஷன்ல ஆனா கவலைக்குரிய நான் கேட்ட விசா செக்ஷன் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்குள்ள எங்க இருக்குது ஏர்போர்ட்ல யாரெல்லாம் பொய் விசா அடிச்சு யூகேக்கு துபாய்க்கு ஒவ்வொரு நாட்டுக்கு பொய் விசா அடிச்சு மாட்டிப்பட்டா அது ஏழு யூனிட்டுக்கு தான் வருவது ஹசரத் ஆனா கவலைக்குரிய விஷயம் எண்பது வீதத்துக்கு மேல இந்த பொய் விசா எல்லாம் அடிக்கிறது எங்கட முஸ்லீம் உண்மை தான் என்பதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ரீஹபிலிட்டேஷன் சென்டர் கவர்மெண்ட் அப்ப எல்லாம் மதகுரு மார்களை வச்சு ஒரு பயான் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க ஹாமதும் பேசுறார் பூசாரி பேசுறார் ஃபாதர் பேசுறார் அப்ப போதை வஸ்துக்களை பத்தி இஸ்லாம் என்ன செல்லுது என்ற விஷயத்த சிங்களத்தால விளங்கப்படுத்துறதுக்கு பின்னால அதுல ஆக பெரிய போலீஸ் ஆபீசர் வந்து செல்றாங்க பூஜகதுமா உபகே ದೇಶನಾವ இசாமத்மா ಆಕರ್ಷಣೀಯ உங்களோட பேச்சு இருந்துச்சு ஏனைய மதகுருமார்களை விட ரொம்ப கவர்ச்சியாக இருந்துச்சு உண்மையான விஷயத்த சொன்னீங்க இஸ்லாம் இந்த அளவுக்கு இதை பத்தி சொல்லுதா ஆனா கவலைக்குரிய விஷயம் எங்களோட ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு தூள் அடிச்சு போதை வஸ்துக்கள்ல மாட்டி அதிகமாக மாறது ஓடாசல் தான் என்பதாக அவரும் சொல்றார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாளுக்கு நாள் குடும்ப வாழ்க்கையுடைய எண்ணிக்கைகள் எடுத்து பார்த்தா தலாக்குடைய எண்ணிக்கை ஒவ்வொரு மாதமும் கூடிக்கொண்டே போகும் கிளம்புல ஒரு காசியார் கிட்ட கேட்டோம் கிளம்புல போன வருஷம் கேட்ட நேரத்துல சொன்னாங்க எனக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு தொண்ணூறு கேஸ் வருது என்று சொல்றான் ஒரு காசிக்கு தொண்ணூறு கேஸ் என்றா ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் ஹேண்டில் பண்ண டிவோர்ஸ் தேவை பசஸ் தேவை குடும்ப வாழ்க்கை சீரியல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி தான் நாளுக்கு நாள் எங்களுடைய உண்மத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஜினா என்ற பாவம் இருக்கிறதே சர்வ சாதாரணமாக ஆகிடுச்சு மக்களுக்கு ஜினா என்றது ஒரு பெரும் பாவம் என்றது உள்ளத்தால் எடுப்பட்டு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு என்ற ஜம்யத்துள் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னால செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் ஒரு ஆட்டோ டிரைவர் வாராரு வந்து கேட்கிறவங்களோட முஸ்லி முஸ்தி சாப் எங்க உங்களோட உலமாக்கள் எங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அவர் ரொம்ப ஆவேசமாக பேசுறார் ஜம்யத்தில் உலமாக்குள்ள செல்வம் மூலம் பெண்கள் இஸ்லாமிய ஆடைகளோட விபச்சாரத்தில் பேசி சீரழிறாங்க உலமாக்கள் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குடும்ப வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் சீரில்லாத நிலைமை இபாதத்தை எடுத்து பார்த்தாலும் இபாதத்துல பக்குவம் இல்லாத நிலைமை மோசடிகள் ஒரு காலம் இருந்துச்சு இந்த நாட்டுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்தினது முஸ்லிம் வியாபாரிகள் தான் முஸ்லிம்களோட வியாபாரம் இருக்குது அதுதான் இந்த நாட்டுல இஸ்லாத்தை பரப்புறதுக்கு ஒரு காரணமாக அரசர்கள் நம்பினார்கள் முஸ்லிம்கள் அவங்க வியாபாரத்தின் மூலமாக தானே நம்பிக்கையாளர்கள் பொய் சொல்ல மாட்டான் ஹபீப் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நாற்பது வருடங்கள் நுபுவத்துக்கு முன்னால நபி அவங்களுக்கு நபி பட்டமே கிடைச்சில்ல ஆனா நபி அவங்களுக்கு பாவிக்கப்பட்ட வார்த்தை நபி அவங்க அல்லாஹ் பத்தியோ நபியாவோட நுபுவத்தை பத்தியோ சொர்க்கத்தை பத்தியோ நரகத்தை பத்தியோ தாவத் கொடுக்கல நாற்பது வருடங்கள் மக்கா வாசிகளுக்கு மத்தியில புலங்குறாங்க நபி வைக்கப்பட்ட பட்டம் வந்து அசாதிக் அல் அமீன் நம்பிக்கையாளர் உண்மையான கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபிசல்லாஹ் வலைவசல்லமா தாவாவுடைய பணியை ஆரம்பிக்க முன்னாலே நபிசல்லாம் வலிவ செல்லவங்களோட பேச்சை ஏற்றுக்கொள்றதுக்கு மக்கள் தயாராக இருந்தாங்க ஏன் நபி அவங்களோட லேபல் வந்து சாதிக் அல் அமீன் ஆனால் கவலைக்குரிய விஷயம் முஸ்லிம்கள் என்ற ரீதியில இந்த நாட்டுக்கு பௌத்த மக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை கிறிஸ்டியனுக்கு பேசங்களுக்கு இஸ்லாம சொல்ல முடியாத நிலைமை ஏன் அவர்களுக்கு எங்களை தொழிலை பத்தி தெரியா அவர்களுக்கு எங்களை ஜக்காத்தை பத்தி தெரியா அவங்களுக்கு என்னோட ஹஜ்ஜ பத்தி தெரியா அவங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பார்த்தா அவங்க பாக்குறது பொய் சொல்லக்கூடியவங்க வியாபாரத்துல ஏமாற்றம் செய்யக்கூடியவங்க தன்னை பத்தி மட்டும் நினைக்கக்கூடியவங்க இந்த பிக்சரை நாங்க கொடுத்து நபியாமல போல பேசி எப்படி நாங்க அந்த மக்களுக்கு தாவத் கொடுக்கணும் எனவே முதலாவது அந்நிய மக்களுக்கு மத்தியில அல் அமீன் என்ற பெயரை நாங்க எடுப்போம் முஸ்லிம்களோட வியாபாரம் செய்யறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் ஏன் நம்பிக்கையாளர்கள் ஏன் உண்மையாளர்கள் கணேசபுரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களுடைய வியாபாரங்கள் எடுத்து பார்த்தா எவ்வளோ பயங்கரமான நிலைமை யோசிங்க அந்த சாமனத்தை நாங்கள் வாங்கியிருக்கிறதே ஒரு ஐம்பது ரூபா கேட்டு வைப்போமே ஆனா மார்க்கெட்ல அந்த சாமானத்தை விற்கிறதுக்காக வேண்டி மேடம் எங்களுக்கு ஒன்றும் செய்யல மேடம் நூறு ரூபாய்க்கு தான் கொடுக்கல நானே வாங்கிறது தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் எனக்கு ஒரு ரூபா தான் ப்ராஃபிட் இருக்குது சரி சரி என்ன செய்ய நீங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு எடுங்களே ஒரு சாமானத்தை விற்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பொய்ய சொல்றோம் இல்லையோ எங்க உங்களுக்கு இப்ப சாதிக்கின்ற பட்டம் நம்பிக்கை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நன்மை எங்களை நம்பினா மோசடி செய்யக்கூடிய நிலைமையில நாங்க இருந்தோம் என்றா அந்த மக்கள் இஸ்லாத்தை பத்தி எப்படி விளங்குவா ஒரு மீட்டிங்கும் போகணும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மூணு மணிக்கு அங்கிருக்கணும் போன் பண்ணி கேட்டா மூணு மணிக்கு போன் பண்ணி கேட்டா இவர் விட்டாலே இல்ல இன்னும் முகத்தே கழுவ இல்ல நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருப்பார் அடே அறவருக்கு மேல போக இருக்குது சிம்பிளாக சொல்லுவார் நான் அஞ்சு நிமிஷத்துல அங்கிருப்பேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹதீஸ் நுபூவத்துடைய தாமத்தை ஆரம்பிக்க முன்னாலே சாதிக் அல் அமீன் என்ற பட்டத்தோட தான் மக்களுக்கு மத்தியில் புழங்கினான் நபி அவங்களை மறுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு ஏன் அந்த அளவுக்கு அழகான பண்புகள் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார் ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கவலைக்குரிய விஷயம் ரொம்ப கவலையோட சொல்றோம் இது எங்களுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு யார பத்தியும் நான் குறை சொல்லல எங்களுடைய உண்மத்தை பத்தி குறை சொல்றதாக இருந்தா முஸ்லிம் கம்யூனிட்டியை பத்தி குறை சொல்றதாக இருந்தா அது என்னைய பத்தி உங்களைய பத்தி தான் குறை சொல்றான் எனவே இந்த மஜுமல இத பத்தி நாங்க நீங்க பேசாம வேற எந்த மஜுமல பேசி பிரச்சனைகளை நாங்க பேசி நாங்க தீர்வு காணலாம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுலாலமின் எதிர்பார்க்கறது என்ன இவன் விபச்சாரி இவன் பொய்க்காரன் இவன் தூள்காரன் இப்படி சொல்லி சொல்லி மக்களை உண்மத்திலிருந்து ஒதுக்குறது எங்களுடைய வேலை அல்ல எங்களுடைய வேலை ஏன் எங்களோட உண்மத்து இந்த பிரச்சனையில விழுந்திருக்குது ஏன் அந்த பெண்கள் விபச்சாரத்துக்கு போறாங்க ஏன் இந்த வாலிபர்கள் இந்த சூழ் அடிக்கிறதுக்காக வேண்டி பழகுறாங்க இவர்களை நாங்க ஒதுக்கிறதா அல்லது இவர்களுடைய விஷயத்த பிரச்சனைய விளங்கி அவர்களோட சேர்ந்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அவரோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க நிர்வாகம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க உலமாக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பாருங்கள இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவர்களை அந்த பாவத்துல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு கோபரேட் பண்றது இருக்குது இதுதான் எங்களுக்கு தேவை ஹபீப் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அப்துல்லா என்று செல்லக்கூடிய ஒரு சஹாபி ஹபீப் சல்லாம் வலகி வசல்லம் அவர்களுடைய விஷயத்துல வருவது நபி அவங்களை அதிகமாக சிரிப்பு காட்டக்கூடிய ஒரு ஜோக்கராக இருந்தார் அவருடைய ஜோக்குக்கு நபியாவங்களே சிரிப்பு சிரிப்பாங்க அந்த அளவுக்கு நபியாவங்களை சிரிப்பு காட்டுவாங்க ஒரு சந்தர்ப்பத்துல என்ன செஞ்சாருன்னா பஜார்ல போயிட்டு கடையில சாமானம் வாங்குறாரு சாமான்களை வாங்கிட்டு நபியாவளுக்கு ஹதியா கொடுக்க வாரார் யார சொல்லல அவளுக்கு ஹதியா கொண்டாந்து இருக்கிறார் நபியாவளும் சந்தோஷமா மஷாலா தாங்க தாங்கன்னு சொல்ல கொஞ்சம் சொன்னாங்க கொஞ்சம் இருங்க யார சூழல்ல இந்த சாமனம் கடையால தான் வாங்கினேன் அந்த கடைக்காரனும் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட பில்லையும் கெட்டுடுங்க என்பதான் ஹதியாவும் கொடுத்து நபியாவும் சொல்றாங்க பில்ல கெட்டது நபியாவும் சிரிக்கிறாங்க இந்த மனுஷனை பார்த்து நபியாவும் பில்ல கெட்டினான் இந்த அப்துல்லா பத்தி ரிவாயாத்கள்ல வருவது மிஷ்காத்துடைய ரிவாயத் இவர் அதிகமாக போதை வஸ்துக்கள் பாதிக்கக்கூடியவராக இருந்தார் நபிசல்லாம் வலை செல்லம் அவங்கள கிட்ட எத்தனையோ தரக்க மாட்டிப்பட்டு நபி அவங்களுக்கு முன்னால கொண்டு வந்து கசையடி அடிக்கப்பட்டவர் ஒரு தரக்கு அடிப்பட்டார் இரண்டாவது தரக்கு அடிக்கப்பட்டார் மூணாவது தரக்கு அடிக்கப்பட்டார் அந்த மஜுமல ஒருத்தர் அவருக்கு சாபம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டார் உனக்கு வெட்டம் இல்லையா நபியாவனுக்கு முன்னால் எத்தனை தரக நீ மாட்டிருக்கிறாய் நீ நாசமா போகணும் என்று சொன்ன உடனே ஹபீப் சல்லாஹ் அலி வசல்லம் சொன்னாங்க அப்துல்லா ஏசவான அவருடைய உள்ளத்துல அல்லா ரசூலுடைய மஹப்பத் இருக்குது என்பதா அந்த வார்த்தை இருக்குது அந்த டோப்காரன அந்த போதை வஸ்துக்களை பாதிக்கிறவரை ஹராத்துல இருந்து தூரமாக்கி ஹபீப் இறக்கம் காட்டினார் எங்கேயும் ரிவாயத்துல வரல அடே நீ குடிக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு கசியாடியும் பட்டி எனக்கு ஹதியாவா கொடுக்க வாராய் உன்னோட எனக்கு எந்த தொடர்பும் இல்ல நீ நாசமா போகணும் நபி அவங்க அப்படி பாவிக்கவே நாங்க நிர்வாகிகள் நாங்க வளமாக்கள் நாங்க முக்கியத்துவர்கள் இந்த மகல்ல என்ன பிரச்சனைகள் நடக்குதோ இந்த உம்மத்துல என்ன பிரச்சனைகள் நடக்குதோ அவர்களை தூரமாக்கி அவங்களை ஒதுக்கி ஒரு நாளும் அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் காணையெல்லாம் இறக்கம் காட்டி பேஷனை காட்டி இமோஷனல் ஆகி அவர்களுடைய பிரச்சனையை சரியான முறையில அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்யறது இருக்குது ஏன் அந்த சிக்கல் அந்த பிரச்சனையில சிக்கி நான் வெளியே வாரது லேசி இல்லை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உமர் ரதி எல்லாம் வன்வாங்களே அடிக்கடி சந்திக்க கூடிய ஒரு வாலிபர் இருந்தார் கொஞ்ச நாட்கள் அந்த வாலிபர் வரல் உமர் ரதி எல்லாம் அனுபவங்க கேட்கிறாங்க கலீஃபா பிரசிடன்ட் கேட்கிறாங்க எங்க அந்த கொடிய சொன்னாங்க அவர் இப்ப குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார் உமர் ரபி அல்லாஹுவனோட ஹலீஃபா சொல்லி கூப்பிடுங்க ஆளை கசையாட்டி அடிங்க ஜெயிலுக்குள்ள போடுங்க லெட்டர் ஒன்று எழுதுறாங்க ஆயாத்களை போட்டு லெட்டர் அனுப்புறாங்க இங்க உள்ளர்கள் செல்றாங்க நீங்க துவால இருங்க அவருக்கு அல்லா ஹிதாயத்தை கொடுக்கணும் அந்த நபர் அந்த வாலிபர் லெட்டரை நீட்டி நீட்டி நீட்டி வாசிச்சு அவர் சௌபா செய்கிறார் சில நாட்களுக்கு பின்னால் அமர் ரசி எல்லாம் கேட்கிறாங்க என்ன ஹாலாத் சென்றால் அவர் சௌபா செஞ்சிருக்கார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே பிரச்சனை எப்படி இருக்குதோ அது அணுக வேண்டிய முறைகளும் இருக்கிறது சில நேரங்கள்ல அவர்களுக்கு தவறான நண்பர்களுடைய தொடர்புகளின் காரணமாக ஹராத்தில் விழுந்திருப்பார் அந்த நேரத்தில் நாங்க உண்மத்துக்கு விளங்கப்படுத்தோனும் நீங்க ஒரு நண்பரை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தா எப்படி நண்பரை தேர்ந்தெடுக்கணும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இமாமுனா கஸ்தாலி ரஹிமஹுல்லா அவங்க செல்றாங்க இந்த மதிமல உள்ள வாலிபர்களையும் நான் ஒரு நாளும் ஏசல்ல நசீக செய்கிறேன் நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையை இஸ்லாம் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறேன் முதலாவது அவர் தீன் உள்ளவராக என்று பாருங்க ரெண்டாவது தீன் என்றா தொழுக அமல் இவ்வாத திருக்கிதா என்று பாருங்க ரெண்டாவது நல்ல பண்புகள் உள்ள ஒரு மனிதனா என்று பாருங்க உம்மாவோட வாப்பாவோட சகோதரர்களோட ரொம்ப மோசமான பண்போட வாழ்றார் அவரை நண்பனாக்கிக் கொள்வது அவ்வளவு சூட்டமலை இல்லை எனவே நல்ல பண்புகள் மூணாவது அவர் பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவராக இருப்பார் பெரும் பாவம் செய்யக்கூடியவரோட நாங்க நண்பனாகினோம் என்றா ஒரு நாள் சொல்லும் அடி படம் பார்க்காதடா ஹராம்டா கூழ் அடிக்காத ஹராம்டா நீ இடியே நீ அடிக்காத நீ என்னையோட உட்கார்ந்து கொண்டிரு போதும் ரெண்டு மூணு நாள் போகல அந்த பாவத்துடைய பாரம் எங்களோட உள்ளத்துல கலண்டிடும் கொஞ்ச நாள் போகல நாங்களும் அதுல விழுந்து நாலாவது சொல்றாங்க துனியாவுடைய மகப்பத் கூலியா உள்ள ஒருவரை நீங்க நண்பனாக்கி கொள்ளவாங்க ஏன் அவனோட இருக்க இருக்க உனக்கு துணியாவுடைய மகப்பத் வரும் எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பை பத்தி மொபைலை பத்தி வாரத்தை பத்தி அதை பத்தி இதை பத்தி அஞ்சாவது சொல்றாங்க ஜோக்குக்கும் பொய் சொல்லக்கூடியவனோட நீங்க நட்பு வைக்க வானம் ஏன் அல்லாஹுடைய ரசூலுடைய சாபம் அந்த மனிதனுக்கு இருக்குது எப்ப பார்த்தாலும் ஜோக்குக்கு பொய்ய சொல்லி அடுத்தவனை பத்தி பேசி எனவே இந்த அமைப்புல ஒரு ஸ்கிரீனிங் செஞ்சுதான் நீங்க ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கணும் என்பது இஸ்லாம் படிச்சு தரும் எப்ப இப்படி ஒரு நண்பன் எடுக்கலையோ கியாமத்துடைய நாள் நீங்க நஷ்டமடைவீங்க ஏன் குரான் நல்லா தெளிவாகவே சொல்றான் وَيَوْمَ يَعُضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ وَيَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا يَا وَيْلَتَى لَيْتَنِي لَمْ أَتَّخِذْ فُلَانًا خَلِيلًا لقد أضلني عن الذكر بعد إذ جاءني சொல்றான் ஒரு மனிதன் கியாமத்துடைய நாள் அவன் கை சேதத்துல அவன் கைய கடிச்சு கடிச்சு கடிச்சு துப்புவான் அவன் சொல்லுவான் யாலை தனித்தூலி மகர் எனக்கு ரசூலுடைய பாதை எடுக்க இருந்துச்சு அந்த நபியுடைய பாதை எனக்கு எடுக்க இருந்துச்சு யா வைலதா லைதனி லம் எனக்கு இவனை நண்பனாக ஆக்கி கொள்ளாம இருக்கிறேன் இந்த பொடியனோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் பெற்றதின் காரணமாக நான் என்ன நடந்திருக்குது குரான் அதி சொல்லப்பட்டுச்சு ஆனா நான் இப்ப வழிகேட்டுல பேசிட்டேனே இவனோட மகப்பர் இவன் ஃப்ரெண்ட்ஷிப் நடனத்துக்கு வீசிச்சு குரான் நல்லா சொல்லலாம் எனவே வாலிபர்களை குறை சொல்றது அல்ல அந்த வாலிபர்களை கூப்பிட்டு வாப்பா நீங்க பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ நீங்க இப்படி ஸ்கிரீன் பண்ணி அடிச்சிருக்கிறீங்க நஷ்டத்துல விழுவீங்க நசீகத் செய்யுங்க இறக்கம் வைங்க அதுக்காகவே நீ அவங்கள தூரமாக்குவாங்க ஹபீப் சல்லாஹ் அலை வசல்லம் அவங்க நினைக்க கொண்டாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வாலிபர்கள் என்று வந்தா அவங்க போதை வஸ்துக்கள்ல அவங்க பெண்களுடைய சித்திராக்கள்ல இதுதான் செய்வாங்க ஹபீப் சல்லாஹூ அலை வசல்லம் அவங்களோட காலத்துல சில சஹாபாக்கள் இருந்தாங்க பின் தப்புல தான் சொல்லுவாங்க சில பெண்கள் இருந்தாங்க அவங்க பெண்கள்ட முன் தப்புல சொல்லுவாங்க ரிவாயத்துல வருவது சுஜூதுக்கு போகக்கூடிய நேரத்துல கைக்குள்ளால பின்னுக்கு பாப்பாங்க பொம்புலே நபி அவங்க கூப்பிட்டு ஏசல்ல நபி அவங்க சொன்னாங்க என் சப்பகள்ல ஆக மோசமான சப் ஆண்கள்ட பின்னுள்ள சப் பெண்கள்ட ஆக மோசமான சப் முன்னுக்குள்ள சப் என்பதா அதோட அந்த தவறை விட்டுட்டாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹஜ்ஜி உம்ரக்கு போன சஹாபி பதினொன்று அப்பாஸ் ஒரு பெண்மணி ஏன் ஹஜ் உம்ரான முகத்தை தொடர்ந்து கொண்டிருப்பாங்க ஒரு அழகான பெண்ணை பார்த்து அப்படியே திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறாரு நபி அவங்க விரல வச்சு திருப்பி சொன்னாங்க உங்களுக்கு முதல் பார்வை மட்டும்தான் ரெண்டாவது பார்வை கூடாதுன்னு அப்படியே ஆராத்த செய்கிறாய் ஹஜ்ஜில் உம்ரால் இப்படியா பாக்குற உனக்கு நாசம் இல்ல இல்ல நபி அவங்க அப்படி பேசவே இல்லை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த பாலிப்பர்களை எந்த பெண்கள் தினால ஈடுபடுறாங்களோ அவர்களை பேசி சந்திங்க பெண்கள் மூலமாக ஆண்கள் பேசி சந்திங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னால வைப்பாங்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாம நாங்க எவ்வளவுதான் பயான்கள் செஞ்சு நீங்க அராத்த செய்றீங்க என்று சொன்னாலும் அவங்க ஹராத்திலிருந்து வெளியே வரவே மாட்டாங்க ஏன் ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க காதல் ஐயா ஐயப்பூன குப்ரா பகர் இருக்குது வறுமை இருக்குது அந்த வறுமை மனிதனை குப்புருக்கே போடும் என்றா தினாக்கு போதை வஸ்துக்களுக்கு போடுறது பெரிய ஒரு விஷயம் அல்ல நாங்க அல்லாக்கு சுக்குர் செய்யணும் இந்த மிஸ்லாத்துக்குள் இருக்கிறாங்க இந்த மிஸ்லாத்துக்குள் இருக்கிறாங்க ஏன் தோல்விக்கிறீங்க எனக்கு தொழில் காலத்துக்கு யாரும் இல்லாத ஏன் விபச்சாரத்துக்கு போறீங்க பெண்கள் என்ன மாப்பிள்ள தூள் அடிச்சு ஜெயிலுக்குள்ள எனக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு தாரத்துக்கு வழி இல்ல இந்த நிர்வாகம் இந்த முக்கியஸ்வர்கள் இந்த உலமாக்கள் என்னைய பத்தி கவனம் செலுத்துறாங்கல்ல எனக்கு யாரு தின்னதாரன் என்பதாக கேட்கிறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பாவத்தை பத்தி வெறுத்து அவங்களுக்கு பதுவா செஞ்சு ஏசுறது லேசி அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கிறது யார் நாங்க நீங்க அவர்களுடைய நிலைமைகளை பார்க்காத பட்சத்துல யாரு சொல்யூஷன் கொடுப்பாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பிரயாண கூட்டம் கொண்டு வருவது அமர் ரதி எல்லாம் ஹலீஃபா அப்து ரஹ்மான் இப்போ அவுக்கோட சேர்ந்து செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க செக்யூரிட்டியா அந்த நேரத்தில் ஒரு ஒரு டென்ட்டுக்குள்ள அலுவல சத்தம் கேட்குது ஒரு புள்ள அலுவல சத்தம் உமர் ரத்தி எல்லாம் வாழ்வாங்க கண்டிப்பா அந்த டென்ட் கிட்ட போயிட்டு உமா அவங்களோட புள்ளைய தூங்க போடுங்க பாலை கொடுத்துட்டு அடுத்தவங்களோட தூக்கத்துக்கு டிஸ்டர்பாக இருக்குது அதோட கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிச்சு கொஞ்ச நேரம் போனதுக்கு போற மருவல மருவ அலுவற சத்தம் கேட்குது மருவ வயது சொன்னாங்க கொஞ்சம் சத்தத்தை குறையுங்க அந்த பிள்ளைக்கு பாலை குடிச்சு படுக்க போடணும் மூணாவது தரக போனா மருவ அலுவற சத்தம் சொன்னாங்க ஏன் இந்த பார்வையில நீ ஒரு கெட்ட பெண் போல விளங்குறாய் ஏன் பாலை கொடுக்காம இருக்கிறீங்க அவ என்ன தெரியுமா சொன்னான் அவ சொன்ன என்ன செய்ய உமருடைய ஆட்சி காலத்துல அவருக்கு தெரியா நான் உமரோட பேசுறேங்க உமருடைய ஆட்சியில பால் குடி மறந்ததுக்கு போறவு தானே எங்களுக்கு பைக்குள் மால்ல இருந்து உதவி செய்வாங்க எனவே நாம் முடியுமான அளவு பிள்ளைக்கு பாலை கொடுக்காம பால் குடிய மறக்கடிக்க வைக்க பாக்குறேன் பைக்குள் மாலால எவ்வளவு சரி கிடைக்கட்டும் நான் ஏல பொம்புளை அடிக்கிறேன் என்பதா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே புள்ளகி பாலை கொடுக்காம இருக்கிறார் அவரு ஹக்கு அந்த புள்ளட ஹக்கு ஏன் கொடுக்காம இருக்கிறார் வறுமையின் காரணமா உமர் ரத்தி அல்லாஹு அடுத்த நாள் பஜருடைய தொழுகையில அழுவுறாங்க அழுவுறாங்க அழுவுறாங்க சலாம் கொடுத்தது மெம்பர்ல நேர ஏறி அந்த பொம்பளைக்கு பதில் பதுவா செய்யல உமர் கம் கத்தல் அவுலாதில் முஸ்லிமேன் உமர் உனக்கு நாசம் உண்டாகட்டும் எத்தனை புள்ளையில நீ இப்படி கொலை செஞ்சிருப்பாய் எல்லாம் கேட்கிறாங்க என்ன விஷயம் சொன்னாங்க அந்த பொம்பளை இப்படி செல்லிட்டாவே வறுமையின் காரணமாக பிள்ளைக்கு பாதை கொடுக்காம இருக்கிறார் செல்லாங்க அதுதான் எங்க ஹாலாத் சட்டத்தை உடனடியாக மாத்துங்க பிறந்த நாள்ல இருந்து பிள்ளைகளுக்கு நீங்க பைக்குள் மால்ல இருந்து உதவி செய்யுங்க கஷ்டமான மக்களுக்கு என்பதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே லேசாக சொல்றோம் பெண்கள் உகத்தினத்தனே வட்டிக்கு பொம்பளை எங்கட பொம்பளை இருந்தால் கூலியில் இருக்கிறாங்க என்று லேசாக சொல்றோம் விபச்சாரத்துக்கு எங்கட பெண்கள் போறாங்க என்று லேசாக சொல்றோம் தூளுக்கு வாலிபர்கள் லேசாக போறாங்கன்னு நாங்க லேசாக செல்றோம் ஆனா அந்த வாலிபர்களுக்கு தொழிலுக்குரிய ஒகேஷனல் ட்ரைனிங் நாங்க எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம் மாணவர்களை கூப்பிட்டு வருங்காலத்தை பத்தி நீ கவலைப்படாத உனக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் நாங்க தாரோம் உனக்கு மாஷா அல்ல ஒரு நல்ல பியூச்சர் ஒன்று இருக்குது எல்லாமே ஆட்ட ஓட்டணும் என்ற தேவை உனக்கு நாங்க ஏசி ரிப்பியா பண்ற முறையை படிச்சு தாரோம் இன்ஷால்ல வெளிநாட்டில் உனக்கு ஜொப் கிடைக்கும் அந்த கஷ்டமான பெண்களுக்கு அவங்கள சந்திச்சு அவங்களோட நிலைமைகளை பார்த்து நாங்க எத்தனை பேர் சொல்யூஷன் கொடுக்கிறோம் சொல்யூஷனை கொடுக்காம அவ விபச்சாரத்தில் இருக்கிறா அவ தினால இருக்கிறா அவ தூள்ல இருக்கிறா என்று சொல்லி மட்டும் இந்த உண்மத்தை ஒரு நாளும் பாதுகாக்க முடியாது எனவே எங்களை கலெக்டிவ் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இதனுடைய கருத்து ஹா உள்ளடிக்கிறவங்களுக்கு ஹசரத் மாஷால்ல நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டார் ஆ விபச்சாரம் செய்யறவங்களுக்கு ஹசரத் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசி எங்களுக்கு பேசிட்டார் இல்ல இல்ல ஒரு ஆலிம் என்ற ரீதியில பொறுப்பான ஆட்கள் என்ற ரீதியில நாங்க ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும் என்பதுதான் ஹா தவறு செய்யறவங்க அவங்க என்ன பார்க்கணும் அல்லாஹாக்கு சுபகான எனக்கு நிச்சயமாக எளிதின ரிஸ்க தான் தருவான் குவிக் மணிக்காக வேண்டி நான் ஒரு நாளும் ஹராத்துக்கு போகக்கூடாது அவங்க அதை பத்தி யோசிக்கும் அல்லா நான் திருந்துறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் ஏன் குரான் நல்லா கேட்கிறான் அலம் யனில்லதீர ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் ஈமான் கொண்ட மக்களே இந்த ஆயத்த அல்ல காசிர்களுக்கு இறக்க அல்ல தனிம கொண்ட எனக்கும் உங்களுக்கும் தான் நல்லா இருக்கிறார் அலம் யனில்லதீன ஆமனோ ஏ ஈமான் கொண்ட மக்களே அல்லாவ பயப்படக்கூடிய நாள் இன்னும் வரலையா என்பதாக அல்லா கேட்கிறார் ஜினால இருக்கிறாய் தூள் இருக்கிறாய் ஹராத்தில் இருக்கிறாய் வட்டில் இருக்கிறாய் படத்தில் இருக்கிறாய் பாட்டில் இருக்கிறாய் தொலாம் இருக்கிறாய் இன்னும் நீ அல்லாவ பயப்படக்கூடிய நாள் இன்னும் வரலையா என்பதாக அல்லா கேட்கிறார் அவங்க அல்லாவ பயந்து கொள்ளும் ரூமி அல்லாஹ் ஷேத்தானுக்கு சாபம் செஞ்சதுக்கு பின்னால ஷேதான் அல்லாஹ் கிட்ட வந்து கேட்கிறான் யா அல்லாஹ் இந்த மக்களை வலிக்கேட்டுல போடுறதுக்காக எனக்கு பாவத்தை காட்டியா இந்த மக்களை பாவத்துல போடணும் அல்லாஹ் பொதுவான பாவங்கள் எல்லாத்தையும் காட்டுறான் ஷேதான் தீர்க்கிறான் சேதான் சிரிச்சிட்டு செல்றான் இது எனக்கு போதாயா அல்ல நீ இன்னொரு பாவம் ஒன்று தரணும் அந்த பாவத்தை செஞ்சா அவன் வேண்டிய பாவத்தை செய்யக்கூடியவனா இருக்கும் அந்த நேரத்துல தான் அல்ல மதுவ அல்ல அறிமுகப்படுத்துறான் பாவத்தை படைத்தவன் அல்ல சோதனைக்காக வேண்டி மதுவ அறிமுகப்படுத்தணுன்னே சேத்தான் பல்ல காட்டி சிரிச்சவன் பக்க பக என்று சத்தம் போட்டு சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கொலை செய்ய சொன்னா ஏலா கலவழிக்க சொன்னா ஏலா ஆனா தூள் அடிச்சுட்டான்னா ஹராம் ஹலால் ஒன்றும் விளங்காது வேண்டி ஹராத்த செய்வார் ஏன் அவருக்கு பணம் தேவை உண்மாவும் கொலை செஞ்சிடுவார் பிரச்சனையே இல்லை அதுக்கு போறோம் சேத்தான் இன்னொரு பாவத்தை கேட்கிறான் யாருல நீ எனக்கு இன்னொரு பாவத்தை சொல்லணும் அந்த பாவத்தை செஞ்சா அவனுக்கு வெளியே வரவே இல்லாம இருக்கும் அதுல வெளியே வர பார்த்தா மறுவ சிக்கோணும் அந்த நேரத்துல தான் அல்லாஹ் பெண்களுடைய சித்தனாவை அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான் சிரிச்ச சேத்தான் டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிக்கிறான் அவன் சொல்லிட்டா யாழ் இதுக்காக ஒன்றும் தேவை இது போதும் எனக்கு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே உண்மத்துல நாங்க பார்க்கக்கூடிய பயங்கரமான ரெண்டு பாவம் ஒன்று போதை வஸ்துக்களுடைய பாவம் அடுத்தது பெண்களுடைய பித்னா இந்த ரெண்டுல தான் எங்களோட உண்மை அதிகமாக சிக்கிருக்கிறது இந்த நேரத்துல நாங்க விளங்கி கொள்ளணும் சேத்தாண்ட துரும்புகள்ல பயங்கரமான துரும்பு இதுல விழுந்தா வெளியே வாரதிருக்குதே வேறு இல்ல எனவே பாலிப்பர்களே வயோதிப்பர்களே ஆண்களே பெண்களே நாங்க என்ன சொல்றோம் என்றா யாரு இந்த தவறுல விழுந்திருக்கிறாங்களோ நீங்க வெக்கப்பட வானம் நீங்க பயப்பட இன்ஷா அல்லா உலமாக்கள் இந்த மகல்ல உள்ள நிர்வாகிகள் இந்த மகல்ல உள்ள முக்கியஸ்வர்கள் தயாராக இருக்கிறாங்க ஏன் இந்த இருந்து வெளியிறங்குறது உங்களுக்கு தனியாக முடியாது நீங்க உங்களே பேசி ஒப்படைக்கணும் ஒரு மனிதனுக்கு மர்மஸ்தானத்துல காயம் வந்திருக்குது வெக்கப்பட்டு கொண்டிருந்து சரி வருமா டாக்டருக்கு பேசி தன்னுடைய விலகினத்தை சொல்லணும் டாக்டர் எனக்கு காட்டுறதுக்கு வெக்கமா இருக்குது ஆனா நான் காட்டாம இருந்தா அது பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்படும் உண்மையான டாக்டர் ஒரு நாளும் பேஷனை பார்த்து என்ன செஞ்சிருக்கிறார் இப்படி இருக்குது அவிஞ்சு பேசிருக்கிறது இல்ல இல்ல அவர் இறக்கம் காட்டுவார் பயப்படாத மகன் நான் இன்ஷால்ல உனக்கு மறந்து செய்யறேன் நீ தைரியமாக உனக்கு சோமாகும் அந்த அமைப்புல தினால ஈடுபட்டவங்க மதுவுல ஈடுபட்டவங்க வெட்கப்படவான நம்பிக்கையான தப்புவா உள்ள உலமாக்கள் கிட்ட போய் உட்கார் நம்பிக்கையான தக்குவா உள்ள சீதேவியான நல்லடியார்கள் கிட்ட போய் உட்காருங்க ஹசரத் எனக்கு வெளியே வந்து கொள்கையா நான் வரப்பாங்கிறேன் நான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் என்று ஏன் அது அப்படியா கொண்ட பாவம் தான் அதுதான் சஹாபாக்கள் சிலர்கள் நவ்யாவுக்கு வந்து சொன்னாங்க யார சூழல்ல எனக்கு தினா செய்யணும் யார சூழல்ல யாருக்கு வந்து சொன்னது முர்ஷித் மௌலிக்கோ முஸ்திரிக்கோ அல்ல ஹபீப் செல்லமாக வரைவ செல்லம் அவங்களுக்கு வந்து சொன்னாங்க என்னையால் ஒன்றும் செய்ய எனக்கு சின்னாக்கு அனுமதி தாங்க யாரும் சூழல்லாம் அப்படி செய்யக்கூடிய ஒரு சூழலை நாங்க உருவா உருவாக்காம தூரமாக்கி தூரமாக்கி தூரமாக்கி அந்த மக்களை பாவத்தில போடவும் கூடாது அவர்களும் தூரமாக்கினாலும் தூரமாக கூடாது அவங்க முன்னுக்கு வந்து செல்லணும் எனக்கு வெளியே வாரத்துக்கு வழியை காட்டுங்க நான் இந்த விருப்பத்தோட செய்யல நான் விபச்சாரத்தில் இருக்கிறேன் நான் தூளில் இருக்கிறேன் எனக்கு வெளியே வரணும் மதிய காட்டுக நான் தயாரா இருக்கிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே இறக்கம் காட்டிதான் அவங்கள நாம வெளியே எடுப்போம் அல்லாமா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதண்ட வீட்டுக்கு முன்னால ஒரு முள்ளு மரம் ஒன்றா நாட்டினான் முள்ளு மரம் பார்க்க பசுதான் இருக்கு முள்ளு மரத்தை நாட்டி இப்ப இவரே கொஞ்சம் அங்கலா ஆகிதான் வாரார் வெளியே பசந்துக்கு நாட்டிட்டாரு உள்ளமும் விரும்பிட்டு ரோட்ல வாட போறவங்க சொன்னாங்க வாப்பா முள்ளு மரத்தை வச்சிருக்கிறாங்க அங்கலாக்கு வெட்டி போடு இது பெருசா என்னோட கஷ்டமாகும் சொல் பேச கேட்கல நாளைக்கு பார்ப்போம் நாளன்னைக்கு பார்ப்போம் அடுத்த கிழமை பார்ப்போம் இப்ப இவரும் வாரிபராக இருக்கிறார் நினைச்சா கழுத்தி எடுக்கிறேன் ஆனா நாளைக்கு நாளண்டைக்கு என் பின்னுக்கு போட்டது கடைசிக்கு என்ன நினைச்சு மரம் பெருசாகிட்டு இவருக்கு மட்டும் வெளியே வர்றது கஷ்டம் இல்ல ரோட்ல போறவாதவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு பெரிய சண்டையாக மாறிட்டு போலீஸ்ல போய் என்ட்ரிய போட கடைசிக்கு புல்டோசரால வந்துதான் அதை முள்ளால வேறால் எடுத்து போட்டு இவனை ஜெயிலுக்குள்ள போட்டு பெரிய பசாத் சித்தனை உண்டாயிடுச்சு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே தினால எனவே தூள்ல உள்ளவங்க எல்லாமே சொல்றது வாப்பா வெளியே வாப்பா நாங்க சொல்ல சரி சரி இன்னொரு கிழமை பார்ப்போமே இன்னொரு ரெண்டு நாள் பார்ப்போமே இன்னொரு மூணு நாள் பார்ப்போமே அடுத்த மாசம் பார்ப்போமே என்று இப்படி போனா இப்ப வாலிபம் அவசரமாக வெளியே வரலாம் ஆனா போக போக மரம் பெருசாகிட்டு பாவம் பெருசாகிட்டு பிடிக்கல முள்ளு குத்தும் உடம்புலயும் சக்தி இல்லை இவரும் விலகினம் ஆகிட்டா இந்த நேரத்துல வார போறவங்க சபூர் செஞ்சு கொண்டிருக்க மாட்டாங்க போலீஸ்ல என்ட்ரிய போட்டாங்களே தூக்கி கொண்டு போயிட்டு உள்ளுக்குதான் போடுவாங்க அதுக்கு போற கவலைப்பட்டு சரி வருமா எனவே ஒரு மூவின் ஒரு நாளும் நாளைக்கு நாளண்டைக்கு என்று பாவங்களுடைய விஷயத்துல சொல்ல மாட்டான் அததான் குரான் நல்லா கேட்கிறான் அலம் யனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா நான் இணையம் உட்பட இந்த மஜ்மல உள்ள எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் அல்ல எங்களே பார்த்து கேட்கிறான் ஏ ஈமான் கொண்ட மக்களே எந்த பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்களோ அதிலிருந்து அல்லாம பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரலையா என்பதாக அல்லா கேட்கிறான் நாங்க என்ன பதில் சொல்ல போறோம் நாளைக்கு பார்ப்போம் யா அல்லா இன்னும் டைம் வரல இன்னொரு வருஷத்துக்கு போறதா வரும் யா அல்லா இதான் பதில் அந்த ஆயத்தை அதோட அல்ல முடிக்கல அல்ல தொடர்ச்சியாக சொல்றான் யகூதிகள் நசராக்களை போல இதுக்கு நீங்க பதில் சொல்ல வானம் அவங்களோட பதில் என்ன தெரியுமா நாளைக்கு பார்ப்போம் நாளன்னைக்கு பார்ப்போம் குறைகை பார்ப்போம் இப்படி செல்லி செல்லி செல்லி அமது நீண்ட நாள் பேசிட்டு அவர்களுடைய உள்ளம் கடினமாகி அல்லா சீல் அடிச்சு விட்டுட்டா இப்ப அல்லா கேட்கிறான் பாப்பா சௌபா செய் பாப்பா நாளைக்கு சௌபா செய் பாப்பா இன்னைக்கு சௌபா செய் நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் நாளைக்கு பார்ப்போம் நாளாண்டிக்கு பார்ப்போம் புறைக்கு பார்ப்போம் சொல்லி சொல்லி பின்னுக்கு போட்டு உள்ளம் கடினமாகிட்டு அல்ல சீல் அடிச்சு விட்டுட்டான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரெண்டு பக்கமும் இருக்குது பொறுப்புதாரிகள் என்ற ரீதியில நாங்களும் அவர்களோட அன்போட அழகான அமைப்புல நாங்க கையாளணும் அது மாத்திரம் அல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவர்களும் இந்த விஷயத்துல கொஞ்சம் இறங்கி வரணும் அவர்களுக்கு நாங்க இறக்கம் காட்டி அவர்களும் கொஞ்சம் இறங்கி வந்தா இன்ஷா அல்லா இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனை இல்லாமக்கலாம் அவங்களுக்கு வறுமையா பேசுல் மால் பேசுல் ஜகாத் மூலமாக நாங்க வட்டில்லாத கடன் கொடுப்போம் இன்ஷா அல்லா அப்படி ஒரு சிஸ்டம் எங்களுக்கு தெரிவிக்கணும் இல்லாட்டி அந்த ஈடு வைக்கிற இடத்துக்கு தான் போவாங்க வட்டிக்கு போவாங்க கணவன் இல்லாத நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சம்பாத்தியத்துக்கு வழி இல்லாட்டி எங்க போவாங்க தாரத்துக்கு யாரும் தயார் இல்லாட்டி எங்க போவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல மாட்டிப்பட்டி தவறான பழக்கங்களுக்கு போனா நாங்களும் ஒதுக்கி கொண்டா ஒதுக்கி கொண்டே போனா எங்க போவாங்க ஜெயிலுக்கு தான் போவாங்க எனவே சமூகத்தில் ஒரு கூட்டம் அவங்களுக்கு மத்தியில முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும் இறக்கம் காட்டி கொண்டே இருக்கணும் அல்ல நிச்சயமாக உலமாக்கல் நிர்வாகிகள் முக்கியஸ்தர்கள் கிட்ட தியாமத்துடைய நாள் இதை பற்றியும் கேட்கதான் செய்வார் ஹபீப் எவ்வளவு இறக்கம் காட்டினாங்க விபச்சாரம் செஞ்சு வந்த பெண் அந்த பெண் செல்றா யார சூழல்லா நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் நபி மறுக்கிறா இல்ல யார சொல்ல கல்லடிச்சு கொள்ளுங்க ஹபீபுடைய கவல் எப்படி இருந்துச்சுன்னா அவர் செல்ற எனக்கு புல்ல உண்டாகிட்டு யார சொன்ன இந்த நேரத்தில் இறக்கமான பேச்ச பாருங்க நபி அவங்க சொன்னாங்க அப்ப புள்ள கிடைச்ச போற வாங்க என்பதா புள்ள கிடைச்ச போற வாராங்க யார சொல்லா இது ஜினாவால கிடைச்ச புள்ள எனக்கு கல்லடிங்க யார சொல்லலாம் இந்த நேரத்துல நபி அவங்க கேட்கல அப்ப நீங்க கல்யாணம் முடிச்ச பொம்புல நீங்க களவுல தினா செஞ்சீங்கன்னா யாரோட செஞ்சீங்க ஆளை காட்டுங்க ஆளை காட்டுங்க நபி அவங்க அப்படி கிண்டி கேட்கவே யாரோட விபச்சாரம் செஞ்சீங்க காட்டுங்க ஆளை நபி அவங்க அந்த பாவத்தை பத்தி கிண்ட இல்லை ஹபீப் சொல்றாங்க ஓகே புள்ள கிடைச்சிட்டா புள்ளைக்கு பால் குடி மறக்க காட்டி நீங்க ரெண்டு வருஷம் பால் கொடுங்க அதுக்கு பின்னால புள்ளையோட வாராங்க இப்ப நபி அவங்களுக்கு அல்லாவுடைய குரானுடைய சட்டம் கல்லடிச்சு கொள்றது இதுக்கு மாற்றம் நபி அவங்களுக்கு செய்யல அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இந்த நேரத்துல காலிஞ்சு கொண்டு வலி நோங்கி அடிக்கிற கல்லு ரத்தம் தெரிக்குது அவங்க பார்த்தது எப்படி என்ற ஒரு விபத்தாரியுடைய ரத்தம் என்ற மேல படுவது சி என்று சொல்லிட்டான் சி நபி அவங்களுக்கு தாங்கடா ஏன் இந்த புல்லோட பியூச்சர் என்னன்றது யோசிங்க இந்த மஜ்மல யாரு தயார் அந்த புல்ல ஒரு ஆம்பளை புல்லண்டா ஏந்த மகளை நான் தருவேன் என்று சொல்றதுக்கு யாரு தயார் அந்த புல்ல ஒரு பொம்பளை புல்லண்டா ஏந்த மகளை தாரத்துக்கு நான் தயார் என்று சொல்றதுக்கு யாரு தயார் நபியவங்க கவலைப்பட்டது அவ விபச்சாரம் செஞ்சிட்டா அவக்கு அல்ல மன்னிப்ப தருவார் ஆனா இந்த புல்லட பியூச்சர் என்ன கல்லடிக்கிற சஹாபி ரத்தம் படக்குள்ளே வெறுக்கிறார் அந்த புள்ளட பியூச்சர் என்ன ஹபீபுடைய வார்த்தைகளை பாருங்க நபி அவங்க சொல்றாங்க அந்த பெண் எவ்வளவு சிறந்த பெண் என்றா அந்த பெண்ணுடைய சௌபாவை இந்த மதீனா வாசிகளுக்கு பங்கு கொடுத்தா மதீனா வாசிகள் எல்லா சில பாவங்கள் அல்ல மன்னிப்பான் என்பதாக சஹாபாக்கள் உள்ளம் மாறிட்டு இந்த புள்ளைய ஹராம் குட்டியாக பார்க்கல ஒரு அவுளியாட புள்ளையாக தான் பார்த்தாங்க அந்த புள்ளோட ஃபியூச்சருக்கு நம்பி அவங்க வழி அமைச்சாங்க இதுதான் ஹபீபுடைய கவலை ஒதுக்கிறது இல்லை எங்களுடைய வேலை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே சமூகத்துல முக்கியத்துவர்கள் நாங்க ஹராத்த பாவத்தை இப்படி நடக்குது அப்படி நடக்குது சொல்றது மட்டும் வேலை அந்த சொல்யூஷனுக்கு வழி பார்க்கறது தவறுல உள்ளவங்க நான் தவறு இருக்கிறேன் என்று சும்மா அல்ல அவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுங்க பெண்களுடைய போதையுடைய சிக்கினாங்களோ அவங்களுக்கு தனியாக வெளியே வர முடியாது வெக்கத்தை தூக்கி வீசுங்க நம்பிக்கையான ஒருவர்கிட்ட உங்களே வந்து ஒப்படைங்க அவங்க இன்ஷால்ல வழிகாட்டுவாங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க எனவே அந்த அமைப்புல உண்மத்துடைய பிரச்சனைகளை நாங்க காணாத பக்க பட்சத்துல நாங்களே எங்களுக்கு மத்தியில குறை சொல்லி உண்மத்தை நாங்க பிழைவு இந்த ஹராத்தால உண்டாகினா ஹராத்த வெறுப்போம் ஹராம் செய்யறவனை ஒரு நாளும் வெறுக்க மாட்டோம் அவனுக்கு அன்பு காட்டுவோம் இன்ஷா எனவே அந்த அமைப்புல எப்ப ஒவ்வொரு மஹல்லாக்களும் அணுகுமோ கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நிச்சயமாக இந்த மஹல்லாக்களுக்கு இந்த முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு எங்கட நாட்டுல குறிப்பாக அல்லாஹாக்கு சுபகான ஒரு நல்ல ஒரு நிலைமை உண்டாக்குவான் எனவே இந்த இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எஹ்லாசோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாக்கு சுபகான எங்களுக்கு வழங்குவானாக வாஹர் அலமதுல்ல